திருவாசகம் தான் இந்த யாகத்தை பாடினது எல்லா திருமறையும் தான் இந்த இப்படி இப்படியெல்லாம் சொல்லித்தது திருவாசகம் அருமை எனவே அந்த விண்பட்ட பூத படை வீரபத்திரரால் அந்த வீரபத்திரருடைய படையினாலே இந்த யாகத்துக்கு சென்ற அத்தனை பேரும் புண்பட்ட பூவல்லி கொய்யாமோ புண்பட்டாரலாம் அதை நினைத்து அம்மா நீங்க எல்லாம் பூ கொய்யுங்கள் தேனாடு கொண்டை சடைக்கணிந்த சிவபெருமான் பெருமானுடைய நம்முடைய சிவபெருமானுடைய முடியல யார் என்ன பூ வச்சாலும் ஏத்துக்குவாங்க அல்லவா எருக்கம் பூ வச்சாலும் சரி கம்பர் பெருமான் கொண்டை கொண்டையெல்லாம் இருக்கு அவர் பாடும்போது வெள்ளருக்கம் சடை மூடியான் என்று வீட்டிருந்த திருமேனி கம்பராமாயணம் சங்கலிக்கத்திலே இருக்கு புள்ளிலை எருக்கமாயினும் எருக்கம் பூவா இருந்தா கூட உடையவை கடவுள் பேணியும் என்ன ஆவாங்க எனக்கு அது போடாதரா பக்கா ரோஜா பூ தான் வேணும்னு கேட்க மாட்டாரா அந்த அடியவர் கையில் இருக்கிறது அவ்வளவுதான் சிவசிவ சிவசிவ சிவசிவ இப்படி தேநாடு கொன்றை அது வந்து சம்மந்தி யாரு இவர் திருமாலை பற்றி சொன்னேன் இப்போ இவர் அருமையான கொண்டை மலர் இருந்திருப்பாராம் அந்த கொண்டை மலர் அப்பொழுது அளந்த மலர் ஆனதுனால அதுல வண்டுகளை போய் பார்த்தால் சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன் அங்க இருக்கிற தேனை வருவதற்காக அப்படிப்பட்ட கொண்டை அணிந்த பெருமான் தேனாடு கொண்டை தடைக்கு அணிந்த சிவபெருமான் ஊம் நாடி நாடி வந்து புகுந்தான் அந்த பெருமான் திருப்பெருந்துறையிலே எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன தேவலோகத்தில் இருக்கின்றன இங்க இருக்கின்றன திருப்பெருந்துறை மட்டுமல்ல தமிழ்நாடு அல்ல இந்திய நாடல்ல ஆசியா கண்டம் அல்ல ஆகிய உலகத்தில் ஏழு கண்டங்கள் இருக்கு இருந்தும் கூட அந்த பெருமான் திருவருள் இந்த ஊன்மாடி இந்த மணிவாசகன் வாத ஊரங்கிற ஒரு ஒரு ஒருத்தனை எண்ணி நீ எவ்வளவு பெரிய பெருமான் எவ்வளவு எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பவன் இந்த ஊனை நாடி இந்த சின்ன உடமையுடைய அடியணி திருவுளம் கொண்டு ஊம் நாடி நாடி சரி என்னுடைய உடம்பையும் நாடி இவன் எங்க இருக்கிறாங்கிறத பார்த்தார் திருப்பெருந்துறையில இப்பதான் குதிரை வாங்குவதற்காக கையில் பணத்தோட வருகிறது சரி இன்னுமே போய் குதிரை வாங்கி நேர எல்லா குதிரையும் கண்டி கொண்டு விட்டா அவர்லாம் ரொம்ப அதிகமா அப்படியே அந்த பணம்னா பணம் சரியா செய்வார் இருபதாம் நூற்றாண்டு மாண்பு மிகல்ல அந்த நூற்றாண்டு அதனால அப்படியே போன பணம் அப்படியே உரியதுன்னா உரியது தான் சாப்பாடு செலவுக்கு தான் பணத்தை எடுத்துட்டு போவார் ஏன் ஏன் நீங்க வேலை அவர் வந்து திரு பாண்டி நாட்டில் அரச அரசவையில் இருந்தால் அன்னைக்கு அரசவைக்கு போயிருக்கணும் அரசவைக்கு போகலை அதுக்கு பதிலாக எங்கே குதிரை வாங்க வந்திருக்குது அவ்வளோதானே அதில் அரசவைக்கு போனால் பணம் கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா தினமும் வீட்டிலேருந்து வந்துடலாம் இப்போ வேலை போகிறதுனால குதிரை வாங்குறதுக்காக பணம் கொடுத்துருக்காரு ஆனால் இவருக்கு சாப்பிட்றதுக்கு அதுலேருந்து எடுத்துக்கூடாது ஏன் முப்பது நாள் சம்பளம் வாங்குறீங்கள சாப்பிட்றதுக்கு சம்பளம் எடுத்துக்கூடாது டுவன் ஃப்ரம் போய் வருவதற்கு எடுத்துக்கலாமே தவிர சாப்பிடுவதற்கு எடுத்துக்கூடாது அதனால இந்த போய் வருவதற்குரிய அந்த செலவு தான் இருப்பார் தவிர சாப்பிடுவதுன்னு சொன்னா நான் சொந்த பணம் எடுத்துட்டு வந்து அதுல தான் தயிர் சாதமும் அதுவும் சாப்பிடும் அப்படி அதனால் இங்க என்ன சொல்கிறார் நாடி நாடி வந்து உள்புகுந்தான் இப்படிப்பட்ட என்னை போய் என்னுடைய உள்ளத்துல புகுந்தானே பெருமான் அதனால அப்படிப்பட்ட கருணையுடைய பெருமான் உலகர் முன்னே நான் நாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பயிலும் வானாளர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ அப்படி பந்த பண் பெருமான் தான் உலகர் முன்னே இந்த உலகத்துல நான் நாடி ஆடி இப்ப என்ன செய்யறேன் நான் இங்கும் அங்குமாக ஆடிக்கொண்டிருக்கிறேன் இதோ தில்லையிலும் வந்திருக்கிறேன் அதே நடனத்தை பார்க்கிறேன் பெருமானி உன்னுடைய திருநடத்தை என்ன கண்ணால பார்க்கும்படியா எனக்கு கொடுத்து வச்சியப்பா என்றெல்லாம் நான் நாடி ஆடி நின்று ஓலம் இட ஓலம்னா அடைக்கலம் அடைக்கலம் அடைக்கலம் என்று சொல்லுவோம் அதான் ஓலம் பெருமானி உன்னைத்தான் அடைக்கலம் அடைக்கல பத்தினு ஒண்ணு பாட போற அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை ஆழ்வோர் பெருமானி என்றார் இந்த ஆன்மா யாருக்கு அடைக்கலம் உன் திருவடியில் இருக்குதான் அடைக்கணும் வேற எங்கேயும் அடைக்கலத்துக்கு இடமும் இல்லை அப்படி வைத்தால் இந்த உயிருக்கு பாதுகாப்பும் இல்லை உயிருக்கு உண்மையான பாதுகாப்புன்னா பெருமான் திருவடிதான் அதனால அப்படிப்பட்ட இடத்துல நான் நாடி ஆடி நின்றே ஓலமிட நடம்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ எனக்கு மட்டுமா தலைவன் இந்த மண்ணுலகத்திற்கெல்லாம் மண்ணுலகத்திற்கு மட்டுமா தலைவன் உலகத்திற்கெல்லாம் இன்றைக்கு மட்டுமா தலைவன் ஆதியும் அந்தவுமில்லா அரும்பெரும் சோதி என்றும் தலைவன் அப்ப என்றும் தலைவன் எதற்கும் தலைவன் எக்காலத்தும் தலைவனாக இருக்கும் அவனை நோக்கி எங்கே பாடிக்கொண்டு எங்கம்மா புகையுங்கம்மா போகுங்க என்றெல்லாம் சொல்லி அருமையாக பாடுகிறார் ரொம்ப அருமை எரி மூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி பிற மூன்று அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி உரு மூன்றுமாயி உணர்வரிதாம் ஒருவனுமே புற மூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ ஏறி மூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்த அருளி தேவரல்ல எல்லாரும் வேள்வி செய்வார்களாம் விடாமல் வேள்வி அந்த வேள்வி எதுக்கு செய்யறது கேட்டீங்கன்னா அந்த வேள்வி வாயிலாக என் எழுவது எது நெருப்பு அந்த நெருப்பின் வடிவாக பெருமானை எண்ணி வழிபாடு செய்வதை தவிர வேற ஒரு தேவருக்கு வேறு சொல்லப்படாது இப்ப சிலர் வேள்வி செய்யும்போது போது வந்து எனக்கு அக்னி பகவான் அதுங்கிற அக்னி பகவானாவது பெருமான் ஒருவன் தான் பகவான் சரிங்களா எல்லாம் என்னன்னு கேட்டால் அவர்கள் ஏவல் வழியில் வேலை செய்கிறவங்க அவ்வளோதான் அப்போ எல்லாருக்கும் தலைவன் இறைவன் அதனால இந்த வேள்வியில் யாரை தலைவனாக கொண்டு வழிபாடு செய்யணும்னா பெருமானையே தலைவனாக கொண்டு வழிபாடு செய்யணும் அதுதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தந்தையார் வேள்வி செய்வதற்கு பணம் வேண்டும்னு கேட்டிருந்தார் அது மீண்டும் ஒரு தடவை அப்படியே நினைவுக்கு வந்துட்டது எங்கே திருவாவடுதுறை வருகின்ற பொழுது திருவாவடுதுறை வரும்போது அப்பாவும் கூட இருக்கார் இவர் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துட்டு அப்பா வந்து இது வேலு செய்யணும் பணம் கேட்டாங்களே நாம் வந்து இன்னும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ஏது கேஷ் ஏது இவருக்கு மூன்று வயசுல ஞானம் பெற்றார் அன்னைக்கே பாட ஆரம்பிச்சுட்டார் ஊர் ஊரா பாடிக்கிட்டு இருக்கார் சில்லறைக்கு வழி சில்லறை எதுன்னாரு செல்வன் கடலை எத்தும் செல்வம் செல்வமேன்ட்டு வெம்பு இல்லை போய் செல்வம் எந்த செல்வம்னாரு ஐயா நீங்க ஏதாவது பேங்க்ல போட்டீங்கன்னாரு போட்டிருக்கேன்னு எங்க என்ன அந்த தில்லை அம்பலம் இருக்கு பாருங்க அதுக்குள்ள ஆமாம் அதில் யார் இருக்கா நடராஜா அங்கே தான் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு பயம் அசைக்க முடியாதுன்னா நம்ம செல்வத்தை அப்படின்ட்டு அதனால் அந்த செல்வம் தான் செல்வம் இருக்கு அதனால தான் திருவாடுதுறை திருவாடுதுறையில் இடரணும் தலையரணுங்கிற பதியம் பாடி இது ஓய்மை ஆளுமாறு ஈவதொண்டமைக்கில்லையே ஓ உனது என்னருள் ஆவடுத்துறையனே என்று பாண்டவனே பொன் தர அப்பா கிட்ட கொடுக்குறார் அப்படி கிட்ட கொடுக்கும்போது ஒரு அருமையான அமைப்பு ஜெயிக்கிறார் சொல்றார் இன்னைக்குமே இப்ப நம்ம கீழே இருக்கிற நம்ம பையன்கிட்ட பணம் கொடுத்தோம்னு என்ன சொல்லணும் தம்பி இதெல்லாம்ப்பா உழைச்சி உழைச்சி வந்தது இதெல்லாம் லேசில் இல்லடா ராஜா சமத்தா செலவு பண்ணணும் ஜாக்கிரதையா வச்சுக்கணும் என்று யாருக்கு சொல்லலாம் பையனுக்கு சொல்லலாம் அப்பாவுக்கு புள்ள சொல்லலாமோ சிவ சிவ இப்ப சொல்றாங்களே என்ன அது இது கழிவு ஞானகனந்து சொல்லுவாரா அப்பா எங்க விட்டுறாதீங்க வச்சுக்கணும் அப்படி சொல்லாம சிவ சிவ சொல்லக்கூடாது ஆனால் இவர் என்ன செய்யறார் அந்த செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டு இது இவர் என்ன செய்யறார் வேள்வியில் செய்யும் போது சில பேர் என்னன்னு கேட்டா அக்னியோ அல்லது வாயுவையோ தலைவனாக வைத்து யாகம் எல்லாம் செய்வாங்க அந்த வேள்வி செய்யக்கூடாது சிவபெருமானை தலைவனாக கொண்ட வேள்விதான் செய்யணும் என்பது யாருடைய அவா ஞான சம்பந்தமுடையவா இதை போய் அப்பாவுக்கு சட்டமா சொல்லாமோ சொல்லக்கூடாது சொல்லாமல் இருக்கலாமோ மனசு கேட்கல இதெல்லாம் சேர்க்கலாரா இதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டில் திருவாவடுதுறையில அப்பாம்புள்ளின்னு வந்தது அந்த பெருமானுடைய திருவுருள் அப்படி உள்ளின்று உணர்த்த பாடியது அதனால் இந்த பொருளை எடுத்தால் அப்பா சிவபெருமானை முன்னாக வைத்து செய்கின்ற வேள்விக்கு இது உரியதாக தந்திருக்கிறார் பெருமான் அப்படின்னு சிவபெருமானை முன்வைத்து செய்கின்ற வேண்டிக்காகவே பெருமானை நமக்கு வழங்கியிருக்காருப்பா நீங்களும்ப்பா நம்ம சீகால் இருக்கிற எல்லாரும் கொடுத்துப்பா எல்லாரும் சிவபெருமானை முதன்மையா வச்சு வேலை செய்யுங்கப்பா நீடோடி எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் சிவபெருமானை தலைவனாக வைத்த வேள்விதான் இந்த வேள்வி பெரியபிராணத்தை பெரிய பிராணத்தை படிச்சு பாருங்க அப்பாட்டை எப்படி பேசணுங்கிறத கூட பெரிய பிராணம் சொல்லப்பட்டிருக்குது ஆமா சொல்றேன் ஆமா எரி மூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி மூன்று அறத்தன் திருப்புருவம் எரித்தருளி அது மாதிரி அந்த தேவர்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது ஏதேனும் தவறு செய்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் அந்த ஒருத்தருள்வான் அப்படி ஒருத்தருள் இருக்கிறதுனால திருந்துவதற்கு தவிர வேற ஒண்ணுமில்லை அதாவது நினைந்தொருகும் அடியாரே நெய்ய வைத்தார் ஏ நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் இப்ப நம்ம பையங்களை தேர்வு போது படிப்படின்னு கஷ்டப்படுத்துறோம் ஏன் அவனுடைய அறியாமை நீங்க வந்து மேல கரையறணுங்கிறது தானே அவனு போய் வளர்க்கறதுன்னு அர்த்தம் அல்ல அதனால இப்படி எல்லாம் தேவரலை வந்து ஒருத்தருளி திருப்புருவ நெறித்தருளி ஒரு மூன்றும் ஆகி இவரேதான் திருமாலாய் பிரமனாய் மற்றுள்ள தேவர்களாய் எல்லாமாக இருக்கிறான் உணர்வரிதாம் ஒருவனுமே புறமூன்று எரித்தவா பூவல்லி கொய்யாவோம் ஒரு காலையிலே முப்புறத்தை எரித்தார் இந்த முப்புறம் எரித்ததெல்லாம் அடுத்ததில் திருவந்தியாரில் ரொம்ப அருமையா படிக்க போறோம் இல்லைங்களா அந்த முப்புறம் எரிக்கின்ற பொழுது அந்த கையில ஒரே ஒரு அம்புக்கு இன்னொரு அம்பு இல்லையா அந்த ஒரு அம்பை இப்படி விட்ட மாத்திரத்துல எல்லாம் மூன்று புறமும் எரிந்து போயின என்று ரொம்ப அருமையா சொல்லி எனவே பெருமான் செய்த அருட்செயல்களில் இந்த முப்புறம் எரித்தது ஒரு பெரிய அருமையான அமைப்புடைய இதை பற்றி நம்ம அடுத்த திருவந்தியாரில் முதல் ரெண்டு மூணு பாட்டு அதையே வருகிறது அப்பொழுது மேலும் படிப்போம் என்று சொல்லி அதுல ஏழாவது அல்ல பாடல் ஆறு முடிந்து ஏழு வணங்கத்தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து பெருமான் நமக்கு தந்தருடுகின்ற என்ன பெருமான் நமக்கு இந்த வச்சதே எதுக்குன்னு கேட்டாங்க சீவிட்டு வீட்டு நம்ம ஆண்கள்னா கிராப் வச்சுக்க பெண்கள்னா கூந்தல் முடிய பூ வச்சுக்க அதுக்கல்ல அதெல்லாம் செய்யுங்க ஆனா அதற்காகத்தான் தலை வைக்கல பின்னருக்கு தலையே நீ வணங்காய் யாரு அப்பர் சுவாமி அதனால திருவள்ளுவர் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அவர் தான் முதல் பிள்ளையார் விட்டுனது பிள்ளையார் விட்டுனது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை தலை எட்டு விதமான குணங்களுடைய பெருமானுடைய திருவடியை வணங்காத தலை தலையல்ல அப்படி வணங்காத தலை தலையல்ல என்று கூறினாலும் அதை வைத்துக் கொண்டு என்ன வைத்துக்கொள்ளணும் காண காணாத கண் கண் அல்ல கேளாத செவி அல்ல முரளாத மூக்கு மூக்கல்ல அவனுடைய திருவடி இது போற்றியை சொல்லாத வாய் வாயல்ல என்றெல்லாம் எல்லாம் சொல்லலாம் அப்படி வச்சிருக்க ஆகவே நமக்கு தலை வைத்திருக்கிற நோக்கமே பெருமான் வைத்திருக்கா வணங்கி உன்னுடைய உயிரை கடை தேற்றிக்கப்பா எதற்காகத்தான் வைத்திருக்கார் அதான் வணங்கத்தலை வைத்து வா எதுக்கு வைத்திருக்கார் வார் வாய் வாழ்த்த வைத்து பாருங்க சிவபுராணத்துல முன்னால் இருக்கிற ஆறு ஏழு வரிகளும் வாழ்க வாழ்க வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்றெல்லாம் சொல்லுகிறாரே அதற்கு இந்த வாய் இதற்குன்னு கேட்டால் பெருமானை வாழ்த்துவதற்காக இருந்தாலும் அப்ப வணங்கத்தலை வைத்து பார் கடல்வாய் வாழ்த்த வைத்து இப்படிப்பட்ட அருமையான அடியோருடைய கூட்டத்தை எதுக்கு வைத்திருக்கான்னு கேட்டா பெருமானை எப்படி வணங்குகிறோமோ அதே போல அடியவர்களையும் வணங்கணும் காரணம் பெருமான் எங்கும் இருக்கிறான் அடியவர்கள் தம் உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அடியவர் உள்ளத்தில் கொண்டிருக்கிற அறிவர் ஆனதுனால அவரை வணங்கும் பொழுதே அந்த பெருமானையும் வணங்கியதாகும் அதனால் இப்படிப்பட்ட கூட்டத்தை வணங்கணும் திருக்கூட்டத்தை வணங்கணும் அதான் திருவள்ளுவனுடைய சேக்கரா பெருமான் திருக்கூட்ட சிறப்பு என்று சொன்னார் திருக்கூட்டம் இப்ப வெளியில் இருக்கிறதெல்லாம் தெருக்கூட்டம் இது திருக்கூட்டம் அது தேனா இது தீனா அது தேனாவில் இருக்கிறது எதையும் பேசும் ஒழியங்க அதிகங்க என்னென்னமே சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா உள்ளது இல்லது பொய் எல்லாம் சொல்லும் இந்த திருக்கூட்டம் பெருமானை தவிர பேசாது நெறியோடு பேசும் அன்போடு பேசும் பக்தியோடு பேசும் அதனால இது திருக்கூட்டம் என்று சொல்லி ரொம்ப அருமையா சொல்லுது சரிங்களா அதுதான் ரொம்ப அருமையா நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் திருவாரூருக்கு உள்ளே நுழைகின்ற பொழுது இந்த மாதிரி அந்த மண்டபத்தில் திருக்கூட்டம் இருக்க வணங்கக்கூடாதுன்னு போகல பெரிய பிராணத்தை நல்லா படிக்கணும் இல்லைங்களா இப்படிப்பட்ட அடியவர்களுக்கு வணக்கம் செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்கா சிவ சிவ இல்லை என்று ஒதுங்கி போனார் அதுல ஒருவர் என்னன்னா கேரளாக்காரர் கேரள நாட்டுக்காரர் அவர் பேர் என்ன விரல் மெண்டர் அவர் பார்த்தார் அடாராடா ருத்ராக்கமும் தென்னையில் அணிந்த சிவனடியார் இங்க இருக்க அங்க போகிற அந்த பெரியவரும் திருநீர் உருதுராக்கம் எல்லாம் அணிந்து சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு போறவர் இந்த அடிவை வணங்க போகிறாரே என்று சொல்லி அவருக்கு என்ன அவருக்கு சுந்தரருக்கு என்ன இந்த அடிவர்களை வணங்குவதற்கு தகுதி நமக்கு இருக்கிறதா என்று அவரு ஒதுங்கி போறார் இப்படி எல்லாம் வந்துதான் அருமையா திரு நமக்கு திருத்தொண்ட தொகைன்னு ஒண்ணு வந்தது எனவே அவங்களுக்குள்ள நேர்ந்த அந்த கருத்து வேற்றுமை தான் நமக்கு திருத்தொண்ட தொகையாய் வர திருத்தொண்ட தொகைக்கு நம்பியாண்டா நம்பிகள் திருவந்தாதி வடிநூலாய் அமைய பெரிய புராணம் சார்பு நூலாய் நமக்கு அமைகிறது இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா அதெல்லாம் திருவருளுடைய அமைப்பு ஆதலால் அப்படி இனங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து நம்முடைய இணக்கம் எங்க இருக்கணும்னு கேட்டா இந்த மாதிரி அடிவர கூட்டத்தோடு நீங்க இணங்கி இருக்கணும் அப்பதான் நமக்கு எல்லா நன்மையும் பெரியும் நீங்க சுயான போதம் பன்னிரெண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்லுது இரண்டையும் வணங்கணும் செம்மல நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தொடுமி என கடைசியா நிறைவாப்படுத்துறார் அல்லவா அப்பா உங்களுடைய ஆணவமலத்தை முழுமையாக நீக்கவும் உங்களுடைய ஆன்மா கரையேறவும் இரண்டு செய்யுங்கள் எது அன்பரோடு மறி நல்ல அன்பர்களோடு கலந்து பழங்க அவளோடு இணங்கி இந்த மாதிரிலாம் திருவேந்தெடுத்து சொல்லுங்க அது நல்லது இனி அடுத்து ஆலயம் தானும் அரண்மனத்தொழுவி அந்த ஆலயத்துக்குள்ள போகின்ற பொழுது அங்க இருக்கிற மூர்த்தியை பார்க்கும்போது இது எந்த காலத்துல செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டதுங்கிற ஆராய்ச்சி பின்னால அங்க உள்ள இருக்கிற திருமேனியை பார்த்த உடனேயே அண்ணாமலையா வாழ்க அம்மா உண்ணாமலை அம்மி வாழ்க என்று பெருமான் என்றே கருதணுமே தவிர ஆய்வு எல்லாம் பரப்படாது ஆய்வு வந்ததுன்னா அன்பு வராது அன்பு வருகின்ற பொழுது ஆய்வு வராது அதனாலதான் அன்பு இருக்கணுமே தவிர ஆய்வு அப்புறம் பண்ணி பெரிய கல்லூரியில் வச்சுங்க உங்க ஆய்வெல்லாம் இங்க கோயிலுக்குள்ளே அன்பல்லத்திலும் அன்பு வையுங்கள் அதற்கு என்ன இவர்தான் பெருமான் இவர்கள் தான் பெருமானுடைய பெருமானி திருவுள்ளத்தில் கொண்டிருக்கிற அடியவர்கள் என்று நினைத்து அப்படி வழிபாடு என்றெல்லாம் நம்முடைய சுயான போதும் பனிதான் சுற்றுள்ளது அதனால் இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து நல்ல அருமையான திருக்கூட்டத்தை வைத்திருக்கிறான் பெருமான் எம் பெருமான் எங்கே இருக்கிற பெருமான் அனங்கொள் அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின் அனங்கோடு அணிதில்லை யாரோடு ஆடிக்கொண்டிருக்காருன்னு கேட்டா கூடவே உமையம்மை ஆனா உமையம்மை ஆடமாட்டாங்க அவர் உடனிருக்க இவர் ஆடுவார் <laughs> ஏன்னா பெண்பாளர் ஆடுவாங்களா ஆடமாட்டாங்க அந்த ஆடலை கண்டு அவையே கண்டு கண்டு கழித்து கொண்டிருப்பாங்க அம்மா அப்படி பக்கத்தில் அந்த அம்மா கழித்து கொண்டிருக்க இவர் எப்பொழுதும் விடாமல் ஆடுவாங்க அனங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடி நாம் புவல்லி கொய்யாமோ அந்த குணம் கூறனர் இந்த கூறங்கிறது பெரியரானா இல்ல சின்ன ராணா ஆமா பெரிய ராணா கூரைன்னா சொல்லன்னு அர்த்தம் இந்த கூரை இடையினம் போட்டதுன்னா மிகுதிப்படன்னு அர்த்தம் குணம் கூற மிகுதியான அவருடைய குணங்களை எடுத்து கூற என்ற அர்த்தம் இந்த சின்ன ராணா போட்டா மிகுதின்னு அர்த்தம் பெரியரானா போட்டா கூற சொல்ல என்ற அர்த்தம் தமிழல்ல தமிழல்ல இல்ல அதனால் குணங்கூறப்பாடி பாடி பெருமானுடைய குணங்கள் எத்தனை குணங்கள் இப்போ அவருக்கு எத்தனையோ குணம் இருக்குது ஆனால் திருவள்ளுவர் என் குணத்தான் எட்டு விதமான குணங்களை உடையவன் நம்முடைய திருவுந்தியாரில் அதை வழிமடிந்தார் போல எட்டு கொண்டார்தமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பர வீடே வீடாம் என்று உந்தி பர அருமை அப்ப அது எட்டு கொண்டார் என்பது என் குணத்தை கொண்டார் என்னும் பொருள் இனி என் வகை பொருளாக இருக்கிறார் என்பது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படி என் அப்ப என் குணமாகவும் இருக்கிறார் எட்டு திசையாகவும் இருக்கிறார் என்றெல்லாம் பொருள் சொல்லி மகிழலாம் அப்படிப்பட்டது ஆகவேதான் அப்படி குணங்கூறப்பாடி அவருடைய குணங்களை எல்லாம் மிகுதியாக எடுத்து கூறி நாம் பூ அல்லி கொய்யாமோ இந்த அல்லி மலர்ல இருக்கிற பூவை நாம் எல்லாம் எப்படி பண்ணணும் அதை கொய்யும் பொழுதே பெருமானி நினைந்தவாறு பயிக்கணும் அதனால்தான் நம்முடைய சங்கிலியார் திருவற்றியூர்ல எப்படி மாலை தொடுக்கிறார் என்பது சேக்கிடார் படம் பிடிச்சு காட்டு எப்படி மாலை தொடுக்கிறார் ரெண்டு மாலை கட்டுறாராம் ஒரே நேரத்துல யாராவது முடியுமா ரெண்டு மாலை ஒரே நேரத்துல கட்டுறது முடியும் நமக்கும் தெரிஞ்சுக்கிட்டா செய்யலாம் என்ன செய்யறாராம் உள்ளே ஒரு மாலை தொடுக்கிறாராம் வெளியில ஒரு மாலை தொடுக்கிறாராம் உள்ள என்னையா மாலை தொடுக்கிறதுனாரு அதுக்கு நார் வேணுமேனாரு இருக்கேப்பா அன்பு நாரா பெருமானத்துல கொள்ளுகின்ற அன்பே அந்த நாராக வச்சுக்கிட்டாராம் பெருமானை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லால் சொல்லிருக்கணும் திருவைந்தெழுத்தை சொல்லணும் அந்த திருவைந்தெழுத்தே மலராக அப்போ அன்பையே நாராக திருவைந்தெழுத்தாகிய மலர்களையே அதில் வைத்து கட்டுகின்ற மலர்களாக அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க உள்ளயும் ஒரு மாலை கட்டுறாராம் வெளியே என்னன்னு கேட்டா நாம எல்லாம் போற நாரை வைத்துக்கிட்டு அங்க இருக்கிற மலர் மல்லிகை பூவை மற்ற பூ எடுத்து எடுத்து கொடுக்கிறாராம் அப்ப ஒரே சமயத்தில் இருமாலை கட்டுகிறார் என்று சொல்லி பெருமான் சேர்க்கிறா பெருமான் சொல்லுகிறார் ரொம்ப அருமை அப்போ நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் மன்றாடும் மலர்ப்பாதம் மரவாமை பொருள் என்று சொல்வது போல அந்த பூ கொய்தாலும் பூவினை கட்டினாலும் பூவினை பெருமானுக்கு அணிவித்தாலும் எப்பொழுதும் பெருமானையே நினைத்து கொண்டிருக்கணும் அதனால் தான் அந்த குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமூ என்று சொல்லி அவற்றையெல்லாம் பாடிக்கொண்டே நம்ம பூவை பறிக்கணுண்டி பறித்து நாம் தொடுக்கணும் தொடுத்து பெருமானுக்கு அணிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி விளையாட்டாகவும் இந்த அருமையான செய்தியெல்லாம் சொல்லியிருக்கார் ரொம்ப அருமை அப்புறம் அடுத்து பார்ப்போம் நெறி செய்து அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டன்னை ஆண்டபிரான் அருமை நெறி செய்தருளி எனக்கு பெருமான் தந்த கருணை கொஞ்ச நஞ்சமல்ல நெறி செய்தருளி நான் எங்க இருந்தேன் மாண்புமிகு அமைச்சராக இருந்தேன் என்ன பாண்டிய மன்னன் சொன்னானோ அதை அப்படியே க சொல்லுவேன் ஆனா கையூட்டு கையூட்டு அதெல்லாம் தெரியவே தெரியாது கையூட்டுன்னா ஒண்ணு தெரியவே தெரியாது அது என்னது கையூட்டு வாயில ஊட்டிக்கிறோம் கையில வேற ஊட்டுவாங்களா அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு இருக்காங்க அப்படின்ட்டான் சரிங்களா அது மாதிரி மாண்புமிகு அமைச்சராக இருந்த பெரியவர் அதனால அவர் தான் உண்டு அந்த அமைச்சராக இருந்து அது செய்கிற பணி உண்டு இருந்தார் அப்படிப்பட்ட நம்முடைய மணிவாசகரை தான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்கிறார் அந்த பொருளோடு கூட குதிரை வாங்க சென்றவரை அப்படியே ஈர்த்து ஆட்கொண்டார் அப்படி ஈர்த்ததன் மன்னமாக அவருக்கு என்ன செய்தார் இதுவரைக்கும் உலகில் தொடர்பில் இருந்த அவரை இப்பொழுது அருளியல் தொடர்புக்கு நெறி செய்து அதுக்கு பக்குவப்படுத்தினாராம் யாரு பெருமானி நெறி செய்து அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு அவருடைய எண்ணமெல்லாம் எதில் மாத்தினார்னா எங்கெங்கெல்லாம் அறிவில் இருக்கிறார்கள் அவள் திருவடியை வணங்குவது அவையே அதனால் அந்த அடியாருடைய அந்த கூட்டத்தோடு இருப்பதும் அடியாருடைய திருவடிகளை வணங்குவதும் தான் அவருடைய பணியாக ஆய் அல்ல இப்படி எல்லாம் என்னை ஆட்கொண்டு செய்தான் பெருமான் குறி செய்து குறின இலக்கு ஐயா இன்னைக்கு என்ன பெருமானை வணங்கியதோடு அல்லாமல் ஒரு இருபது அடியோருடைய திருவடியாவது வணங்கி அவங்க திருவடியை கண்ணில் ஒத்திக்கிட்டையா அவங்க சொந்த தென்னேற்றை எடுத்து அப்படியே எடுத்து அணிந்து கொண்டையா என்று அந்த மாதிரி குறையா குறி செய்துன்னு இலக்கு வைத்து நிச்சயம் ஒவ்வொரு நாளும் பெருமானை வணங்காத நாளென்ன நாளே அது போல அடியவரை வணங்காத நாளென்ன நாளே என்று கருதி அந்த குறியோடு குறிக்கோளோடு வாழணுமா அப்படி குறி செய்து குடி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் என்னை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் குணம் பரவி அவருடைய குணங்களை முன்னே சொன்னமே எட்டு குணங்கள் உண்டு அந்த குணம் பரவி முறி செய்து தம்மை முழுதுடற்றும் பழவினையை பா நாம் செய்திருக்கிற வினை என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த ஆன்மா உயிரிடத்துல இருந்தே என்ன பண்ணுதுன்னா முறி செய்து என்ன முறியுதுனாரு ஐயா அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னா சரி போயிட்டு வருவோங்க மாலை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அங்கே இருந்து வருவோம் கோபுரத்தை கண்டு அப்படி கும்பிடுவோம் யாராவது ஒரு ஆள் ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேம்மா என்னன்னார் ஒரு செய்தி அல்ல ஒரு செய்தி அல்ல இங்க வாங்கலேம்மா வந்து ஏதாவது ஒலிகள் செய்தியால் அவரை அழைச்சிட்டு போடுவோம் ஐயா அண்ணாமலை யாரை பார்க்க போனியா நீ கொடுத்து வைக்கலையா அப்படின்னு ஏன் அது முறி செய்து இவன் வேணே இவன் வேணே இவன் வேணா இன்னும் கொஞ்சம் உள்ள அவன் அந்த ஆள் பார்த்துருக்க மாட்டான் இவர் வெளியில் அப்படி இருந்தால் அண்ணாமலை அப்படி கும்பல் போட்ட போது அவன் பார்த்துட்டான் சைக்கிளில் வந்தவன் ஐயா ஐயா ஒரே செய்தி ஒரே செய்தி ஒரே செய்தி என்ன என்னடான்னு சொன்னா கோயிலுக்குள்ள வர முடியாம அவன் எங்கேயா அழைச்சிட்டு போட்டான் அதான் முறி செய்து நான் என்னுடைய நல்ல நெறிக்கு செல்லுகின்ற பொழுது அதனை இடையே முறியுமாறு செய்து விட்டாரான் முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினையை சரி அது அவனா செஞ்சான் இல்ல நமக்கு நம்முடைய தீவினை இந்த நாளில அண்ணாமலையாரை வணங்கக்கூடாதுன்னு இருக்கு அது எதனால ஆச்சுன்னா அவனால ஆச்சு அவ்வளவுதான் நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னா நம்ம யாரையுமே பயமையா கருத மாட்டோம் நமக்கு செய்யற தீங்கெல்லாம் நாம் செய்த தீவினை வழி வந்தது நமக்கு வருகிற நன்மை எல்லாம் நாம் செய்த நல்வினை மணி வந்தது என்று நினைச்சிட்டா யாரையும் பவித்துக்க மாட்டோம் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று சொல்லுவாங்க அதனால அந்த வினை என்ன செய்யும்னு கேட்டா நல்லடியில் செல்லுகின்ற நம்மை முடித்து தீவினையில ஆற்றுப்படுத்தணும் ஏன் அப்படிப்பட்ட தீவினை செய்திருக்கணும் இந்த அருமையான நாள்ல நமக்கு இன்னைக்கு அண்ணாமலையாரை வணங்கும்படியான புண்ணியம் இல்லாமல் போகணும் அப்படின்னு அந்த வினை நம்மை தடுக்குது சரிங்களா அப்படிப்பட்ட வினையெல்லாம் முழுது உடற்றும் படவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ அந்த மாதிரி வினையையும் நம்முடைய பெருமான் கிரி செய்து அதனை அந்த வினையை நம்மை விட்டு நீங்கும்படியாக செய்து அருளினான் அதனால் அப்படிப்பட்ட பெருமானி நம்ம என்ன செய்யணும் பூவல்லி கொய்து பரவுவோம் எல்லாம் பூ பறிக்க முடியுமா அருமையா மனசு எல்லாம் திருவேந்தெழுத்து சொல்லிக்கிட்டே பறிக்கணும் திரும்ப கட்டும் போதும் திருவேந்தெழுத்து சொல்லிக்கிட்டே பூ மாலை கொடுக்கணும் திரும்ப கொண்டு கொடுக்கும் போதும் திருவேந்தெழுத்து கொடுத்து ஐயா இதை பெருமான் மேல சூட்டி எங்களுக்கு கண்ணில் காட்டுங்களே என்று சொல்லணும் அதற்காக புறப்படுங்க என்றெல்லாம் சொல்லி இந்த என்னையா எது கடவினை கிரி செய்து கீழ்பட செய்யுது அதனை ஒடித்து கேட்டாயோ தோடி கிரி செய்த வாரொருவன் அது என்னன்னு கேட்டா அது கொஞ்சம் விளையாடணும் அப்படியே போகணும் பாரு கிட்ட விளையாட ஆரம்பிச்சுட்டாண்டி அது அப்படியே போகும் அருமையான பாட்டு தீட்டார் மதில் சூழ் தென்னன் பெருந்துரையான் யாருடைய அந்த மாதிரி செய்ததுனாரு எல்லாம் பெருந்துரை அவ்வளவு படிக்கணும் நீங்க பெருந்துறையான திருப்பெருந்துறையில் இருப்போன்னு ஒருத்தன் நாங்க இந்த கல்லூரில இருந்ததுனால மாணவர்களுக்கு என்ன பண்ண சும்மா இருந்தேன் எல்லாம் பெருந்துறை எல்லாம் பெரிய இடத்த விஷயம் பெருந்துறையான் ரொம்ப அருமையான பாட்டு சிவ சிவ அதனால பரவாயில்ல பார்த்தீங்களா இங்க கிரி சொன்னோடனே அங்க கிரி சொன்னீங்கல்ல அருமை எனவே கிரி செய்தவா பாடி பூவல்லி கையாமும் இதே கிரிங்கிறது வல்லினம் இல்லாம இடையினமா இருந்ததுன்னா கிரி இந்த கிரி மலையினர் அதனாலதான் அந்த எழுத்தை பழி எல்லாமே செய்யணும் ஆமா எது வேணாலும் எழுதலாம் கூடாது <laughs> எழுதுனா தமிழ் அல்ல அது உள்ள ஒரு பொருளையும் குறிக்காது குறிக்காது அதில் கிரி செய் அதனால இந்த எப்படின்னு ஒழிக்கும் போது கொஞ்சம் அழுத்து செல்லணும் ஏன்னா வல்லினம் கிரி அது என்ன கிரி ரத்தனகிரி அப்போ பாருங்க ஒழிக்கும் போது அந்த கீ வரும்போதே கீ கீய கீ எல்லாமே மென்மை வந்துட்டுது அந்த ரீ அடுத்தபடி என்ன இன்னும் கொஞ்சம் மென்மையா இருக்குது அதான் தமிழ் அதான் தமிழ் எனவே இப்படி எல்லாம் இருக்கிற புகழியம் பன்னால் பரவி அடுத்த பாட்டுக்கு போறோம் பன்னால் பரவி பணி செய்ய மலர் என்னாகம் துண்ண வைத்த பெரியோன் நாம நீ கோயிலுக்கு வந்தோம்னா நாம வந்தோம்னு அர்த்தம் இல்ல வரும்படியா பெருமான் செய்தான் அவன் நம்முடைய திருவருள் இல்லையானா நம்ம கால் இங்க வந்திருக்க வரவும் முடியாது இல்லை இல்லை நம்ம நம்ம சொன்ன மாதிரி உள்ள நுழையும் போது ஒரு ஆள் சைக்கிளில் வந்து ஐயா ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி பேச்சு கொடுத்து அழைச்சிருக்கோம் அதனால் நாம் பணிவதெல்லாம் பெருமான் அவனுடைய அருளினாலே பணிகிறோம் அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றார் அவன் அருள் இருக்கத்தான் நாம் வணங்க முடிகின்றது என்று சொல்லுகிறார் எனவே பன்னாள் பரவி பல நாட்கள் பெருமானை நாம் போற்றுகிறோம் பணி செய்ய ரொம்ப அருமை இந்த பரவுதல்ங்கிறது வாயினால எடுத்து போடிச்சு இப்ப சிவபிராணம்லாம் சொல்றது திருவாசம் சொல்றது பணி செய்துங்கிறது திருத்தொண்டு செய்வது நல்ல வேலை அந்த உழவாரம்ங்கிற ஒன்று அப்பர் சுவாமியில் ஏடா நூற்றாண்டுல செய்து காட்டினார் அந்த செய்து காட்டியதை இப்ப பரவாயில்ல கூடுமான வரைக்கும் உழவாரம் செய்வது நாம உழவாரம் செய்யறவங்க செய்யட்டும் நாம இப்படி பன்னால் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகும் துண்ண வைத்த பெரியோன் நான் இன்று போய் பெரிய பணி செய்கிறேன்னு சொன்ன பெருமான் என்ன பண்ணியிருக்கான்னா தன்னுடைய திருவடியை என் ஆகம் என் உடம்புல அவன் தங்க வச்சிருக்கிறான் அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நான் என்னமோ அவனை பிடிச்சி நீ என்னுடைய மனசுல நீங்காமல் கட்டி விட்டேங்கிறது எனக்கு என்ன ஆற்றல் இல்லை அவன் இந்த ஆன்மா கரையேறணும் அதனால ராஜா நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல உன்னோடவே இருக்கிறான்னு அவன் கருணை செய்தானா இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நாம நீக்காம இருக்க முடியாது